துணையமற்றவன் சர்வ புகழும் அவனுக்கே சொந்தமானது என்று கூறியதன் பின்னால் அவனின் மூலம் அகிலத்துக்கே ஓர் அருட்கொலையாக அனுப்பப்பட்டு தனது வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட இருந்த எண்ணற்ற இன்பங்களை எல்லாம் தனது உம்மத்தினர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்தார் அவர்கள் அந்த ஹப்பு மூலம் அகிலத்திற்கே ஓர் அருப்படையாக அனுப்பப்பட்ட இறுதியான நபியாவார்கள் என்பதாக உறுதியாக கூறிக்கொண்டதன் பின்னால் அவனது கட்டளையை பெறுவென்பதாக நினைத்து அவனது இல்லத்திலே உடைய நீயத்தை வைத்து அமர்ந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய உலமாக்களே அல்லாஹின் நல்லடியார்களே எமது வாழ்க்கையில் எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றை எல்லாம் எடுக்கும் இவற்றையெல்லாம் விட்டு என்னை தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படியாகவும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நெற்கட்டளை பிறப்பிக்கின்றேன் கணியத்திற்குரிய பெரியவர்களே அல்லாஹுவின் ரத்னத்திற்குரியவர்களே ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு எப்படி உணவு அவனுக்கு அத்தியாவசிய பொருளாக இருக்கின்றதோ ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமூகத்தில் நல்லவன் என்ற பெயரை எடுப்பதற்கு எப்படி அவனிடம் நற்குணங்கள் இருப்பது முக்கியமாக இருக்கின்றதோ இதே போன்று நாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் எனக்கு அல்லாஹுவினால் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த விடயம் இல்லாமல் எந்த ஒரு விடயத்தை நாம் செய்தாலும் சரியான பலனை அடைந்துவிட முடியாது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வார்த்தை தான் ஒரு வார்த்தை தான் யாருக்கிட்டையாவது துவா செய்யுங்க என்று சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு பரம்பர் செய்வானாக ஏதாவது ஒரு விடயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் சிலர்கள் பேசிக் கொள்வதை நாம் கேட்கலாம் வயோதிப்பர்கள் பேசிக் கொள்வார்கள் எங்களது காலத்தில் இருந்த பரக இன்று இல்லாமல் போய்விட்டது என்பதாக கூறுவார்கள் இந்த பரக என்ற சொல் அல்லாவின் உதவியால் இந்த மகல்லாவிலே அதிகமான ஆலயங்கள் மிக பொறுமையான ஆலயங்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கேட்டு பாருங்கள் குரானிலோ அதீதிலோ பரகத் என்ற சொல்லுக்கு சரியாக இதுதான் வரைவிலக்கணம் என்பதாக குரான் அதீதில் எங்கேயும் கூறப்படல என்ன காரணம் அந்த பரகத் என்ற சொல் சில சந்தர்ப்பங்களுக்கு சில சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அது மாறி மாறி அமையக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக நாம் இணங்கி இருக்கின்ற பரக்கத் எப்படி என்றால் ஒரு நிகாசுடைய மதிலத்துல அல்லது ஒரு விருந்து பிரசாரத்துல நாங்க எல்லாரும் அமர்ந்திருந்தா ஒரு சகன் நிறைய சாப்பாடு வந்திருந்தா நாங்க எல்லாரும் சொல்றது மாஷால்லா பரக்கத்தாக சாப்பாடு இருக்கு எங்கட பாசையில நாங்க விளங்கியிருக்கிறோம் பரக்கத் என்று சொல்றது நிறைவாக இருந்தால் வரக்கத் என்பதாக நாம் நினைத்திருக்கின்றோம் அப்படி என்று சொன்னா அழகா விலை கொண்டதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் அல்லா நம் அனைவர்களையும் அப்படி ஒரு நிலைமையை விட்டு பாதுகாக்கணும் என்னவென்றா ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க சின்ன பிள்ளைகள் எல்லாரும் விருப்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு வஸ்து ஒரு குழந்தை பிறக்க கொள்ள அந்த குழந்தைக்கு ஒரு ஆறு கண்கள் இருக்குது அல்லது ஏழு கைகள் இருக்குது கால்கள் ஒரு பத்து கால்கள் இருக்குது பல்லெல்லாம் ஒரு இருபது தாண்டி ஒரு இருநூறு முன்னூறு பற்கள் இருக்குதுண்டா நாங்க எங்கட பாக்கையில பகல்ல சாப்பிடுறதுக்கு இருக்கப்பல்ல சாப்பாடு மிச்சமா இருந்தா பறக்கத்துன்னு சொல்றத போல பிறந்த பிள்ளை ஒன்றுக்கு அதிகமான உடல் பொறுப்புகள் இருப்பதை வைத்து யாரும் சொல்ல மாட்டார்கள் மாஷால்லா மரபத்தான பொல்ல மாஷால்லா இது ஒரு மிக பிரபல்யமான மிகவும் பொறுமையான பொல்லன் யாருமே சொல்ல மாட்டோம் எல்லாம் சொல்லுவோம் அல்லா பாதுகாக்கோடும் இந்த குழந்தைய போல யாருக்குமே ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதாகத்தான் நினைப்போம் நான் சொல்ல வரக்கூடிய விடயம் ஒரு ஒத்துவில் அதிகமாக இருப்பது பரகத் என்று நாம் நினைத்தால் அந்த குழந்தைக்கு அதிகமான உடல் உறுப்புகள் இருப்பதினால் அது பறக்கத்தான குழந்தையாக மாறாது மாற்றமாக ஒரு சராசரி மனிதனுக்கு எப்படி உடல் உறுப்புகள் இருக்க வேண்டுமோ எப்படி இரண்டு கை இரண்டு கண் இரண்டு காது மூக்கு இரண்டு கால்கள் எப்படி இருக்கின்றதோ இதே போல் இருந்தால்தான் அதை சரியான ஒரு குழந்தையாக காணுவோம் இதே போல பரகத் என்று சொல்றது நாம் ஒரு நாளுக்கு சம்பாதிக்கக்கூடிய பணம் ஆயிரம் ரூபாயாக இருந்தால் அந்த ஆயிரம் ரூபாயை வைத்து நாம் ஐயாயிரம் ரூபாய் உடைய வேலையை செய்திருப்போம் இன்னும் சிலர்கள் இருப்பார்கள் பல லட்சக்கணக்கில் அவர்கள் சம்பாதிப்பார்கள் ஒரு நாளைக்கு பத்து இலட்சம் லாபமாக தரக்கூடிய நபர்களும் இருக்கின்றார்கள் அதை விட அதிகமாகவும் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த பெறக்கூடிய நெற்ற கணக்கை வைத்து அவர்களுடைய மாத இறுதியை அவர்களை நாம் நோட்டமிட்டு பார்த்தால் ஒவ்வொரு நாளும் மூணு வேலை செய்யக்கூடிய மனிதன் நிம்மதியாக இருக்கின்றால் இவர் பல நெற்றங்களை சம்பாதித்து கடனாளியாக நிம்மதி ஏற்றவராக இருக்கின்றார் அப்ப பரசத்து சொல்றது குறைஞ்ச அளவு ஒரு பெரிய பொருளை வைத்து குறைந்த பணத்தை வைத்து அதிகமான வேலைகளை தான் பரக்கத் என்பதாக நாம் ஓரிரு இமான்களுடைய சில உதாரணங்களை வைத்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் இருந்தாலும் சரியாக பறக்கத்தின் உடைய விளக்கணும் அது அல்ல காரணம் அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்றது மாதிரி வேறுபடக்கூடியது உதாரணமாக அல்லாஹால அவனது நடைமுறையில கூறுகின்றான் இந்த வானத்திலிருந்து பறக்கத்தான நீரை நாம் இறக்கி வைக்கின்றோம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மிகவும் பொறுமதியான நீரை நாம் இறக்கி வைக்கின்றோம் பறக்கத்தான நீர் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் வானத்தில இருந்து கர்ப்பத்தான நீரை இறக்கி வைக்கின்றோம் என்றால் அதற்கு விளக்கமாக அல்லாஹ் குரான்ல இன்னொரு இடத்திலே கூறுகின்றான் அனைக்கும் லிபாசா ஆதமுடைய மக்களுக்கு அல்லது ஆதமுடைய மக்களே உங்களுக்கு நாங்கள் வானத்தில் இருந்து ஆடையை இறக்கி வைத்தோம் என்பதாக கூறுகின்றார் எப்படி ஆரம்பத்தில் வானத்தில் இருந்து நீரை இறக்கி வைக்கின்றேன் என்பதாக கூறிய அம்மா அதே வானத்தில் இருந்து ஆதமுடைய மக்களுக்கு ஆடைகளை இறக்கி வைக்கின்றேன் என்பதாக கூறுகின்றார் இந்த ஆயத்துல நாங்க எப்படி பரகத்தை விளங்கிக் கொள்ளலாம் என்றால் ஆதம் அனைக்கும் அல்லாஹ் மழையை பொழிய வைக்கின்றால் பெய்யக்கூடிய மழை இருந்து பூமியில இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் அதனுடைய பயிர்களை விளைவிக்கின்றது நாம் எல்லாரும் கொடுத்திருக்கக்கூடிய உடுப்பு அதிகமாக அது என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சி என்று தான் எடுக்கப்படுகின்றது இந்த உலகா இருந்து பரப்பத்தான நீரை இறக்கி வைக்கின்றோம் என்றால் அந்த மழையின் மூலம் பூமியில இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் செழிப்பாக வளர்கின்றது அந்த மரத்திலே ஒரு மரம் தான் நாம் ஆடியாக உட்பிருக்கக்கூடிய உடுப்புகள் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய மூல பொருளாக கருதப்படக்கூடிய அந்த என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மழை பெய்வதன் காரணமாக அந்த பஞ்சு மரம் அழகாக வளர்கிறது அந்த மரத்தில் இருந்து பஞ்சை எடுத்து நூலாக தயாரித்து அந்த நூலை கொண்டு ஆடையாக வகை வகையான பல வர்ணங்களில் ஆடைகளை தயாரிக்கின்றார்கள் இதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் வாழத்தில் இருந்து நாம் ஆலமுடைய மக்களுக்கு மரத்தால ஆடைகளை இறக்கி வைக்கின்றோம் என்பதால் அல்லாஹ் கோருகின்றான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வரக்கத்தை நாம் இறங்குவதாக இருந்தால் அல்லாஹ் குரான் சூரத்து துகாவிலே இந்த அஞ்சல்லாகோ முபாரகா அது விஷயத்திலே இந்த ஆயம் இறக்கப்பட்டிருந்தாலும் அதோடைய விளக்கம் இன்னும் ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் அந்த ஒரு பரக்கத்தான இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லா ஆண்டே கூறுகின்றால் அந்த பரக்கத்தான இரவு எது என்பதாக நாம் பார்த்தால் சூரத்தில் கதிலே அல்லாஹ் கூறுகின்றால் இரவை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ஒரே ஒரு இரவு அந்த இரவை நாம் சரியாக பயன்படுத்தினால் தூதர் சொல்லலாம் அவர்களும் கூறிய முறைப்படி பயன்படுத்தினால் சுமார் எண்பத்தி மூன்று வருடங்களும் நான்கு அல்லது நான்கரை மாதங்களும் ஒரே இரவிலே அமல் செய்த நன்மையை அல்லாஹ் தருகின்றார்கள் இப்படி பரகத் என்று சொல்லி அந்த ஒரே இரவில் எண்பத்தி மூன்று மாதங்களும் அல்லது எண்பத்தி மூன்று வருடங்களும் நான்கு மாதங்களும் அதிகமான நன்மையை செய்வது பரக்கத் அவர்களுடைய காலத்திலே அவர் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் மகர் வரைக்கும் ஒரு ஒரு ஆணை பரிபூர்ணமாக ஓடி முடிப்பார்கள் எந்த ஒரு நெட்வொர்க்கும் பிழையாக இருக்காது எந்த ஒரு தஜ்வீத் சட்டமும் மாற்றங்கள் ஏற்படாது எந்த ஒரு கருத்திலையும் வேறுபாடு ஏற்படாது அந்த குரானை ஓடக்கூடிய முறைப்படி அகர் கொள்கையில் இருந்து நகர் வரைக்கும் ஒரு குரானை ஓடி முடிப்பார்கள் என்ன காரணம் அல்லாஹ் அவர்களுடைய காலத்திலே அல்லாஹ் செய்திருந்த அல்லாஹ் செய்திருந்த மரபத்தை வைத்து அவர்கள் அந்த குறுகிய நேரத்திலே ஒரு ஆணை ஓடி முடித்தார்கள் என்ற வரலாறு அவர்களுடைய கிதாபுகளையும் அதிகளுடைய வரலாற்று ஆசிரியர்களும் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இதே போன்றுதான் இந்த பழக்கத்தை நாம் வரவழைத்துக் கொள்வதற்கு நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் தண்ணி பலன் ஆகவில்லை நான் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்துக் கொண்டு வந்தாலும் என் கையில பணம் நிற்கிறதில்ல என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் ஒரு அதிர்த்தை ஆதாரமாக காட்டுவார்கள் என்ன ஹதீஸ் அவர் முகமது அவர்கள் கூறினார்கள் உங்களிடம் யாராவது ஒரு மனிதர் வேலை செய்தால் அவருடைய அந்த வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய மேல் வரக்கூடிய வியர்வை காய்ந்து போவதற்கு முன்னால் அவருடைய சம்பளத்தை அவருடைய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் இது ஒரு ஹதீஸ் நாங்க எல்லாரும் இந்த ஹதீஸ்ல ஒரு பக்கத்தை தான் தொடங்கி இருக்கின்றோம் அந்த ஹதீஸ்ல வருகிறது ஒரு மனிதர் வேலை செய்தால் அவருடைய உயர்வு காய்வதற்கு முன்னால் சம்பளத்தை கொடுத்து விடுங்கள் அந்த அதிகத்திலே இன்னும் ஒரு விளக்கம் வேலை செய்யக்கூடியவர் வியர்வை மாற மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா நாங்க நவீன காலத்தில் இருக்கிறோம் ஏசி ரூம்ல இருப்போம் அப்ப எங்களுக்கு கற்பனை வரும் அப்ப நான் வேலை செய்யற ஆபீஸ்ல தனி ஏசி தானே இருக்குது அப்ப வருகிறீங்களே அப்ப நான் இந்த ஹதீஸ் முழுக்க வரமாட்டானா என்று கேட்டால் எஜமானனாக இருந்தால் அவர் வேலை வேலைக்காரனுக்கு வேர்வை காய்வதற்கு முன்னால் ஊதியத்தை கொடுக்க வேண்டும் வேலை செய்யக்கூடிய பணியாளர் பணியாளராக இருந்தால் அவருடைய உடம்பிலே இயர்வை வரும் வரைக்கும் வேலை செய்ய வேண்டும் என்றால் அவர் ஏ ஏசியில வேலை செய்தாலும் அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்தாலும் எட்டு மனுஷியாலும் அவருடைய ஆபீஸ் அவர் என்றால் அந்த எட்டு மனுஷியாலங்களும் அவர் வேலை செய்ய வேண்டும் அல்லது ஒரு கடையிலே பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்றால் இவர் இரண்டு மனுஷியாலும் அந்த இடத்துக்கு சென்றிருக்கு பத்து மனுஷியாலும் வேலை செய்வதை போன்று காட்டினால் அவருடைய பொருளிலே வரக்கத்தை எடுத்து விடுவார் என்ற ஹதீஸின் கருத்தும் ஹதீஸ் பெருந்தங்களிலே காணப்படுகிறது இதே போன்றுதான் எமது வீடுகளை எடுத்தால் எப்படி பறக்க நிறைந்த வீடுகளாக மாற்றிக் கொள்வது என்று பார்த்தால் அதற்கு முகமது சல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் لا تجعلوا بيوتكم مقابر لا تجعلوا بيوتكم مقابر உங்களது வீடுகளை கபரிஸ்தானை போன்று ஆக்கிவிடாதீர்கள் கபரிஸ்தான் சொன்னா மையவாதிக்கு ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு மனுஷன் வளமையாக செல்ல மாட்டாரு அவர் வருஷத்துல ஒருக்கா போவாரு அல்லது கிழமையில ஒருக்கா போவாரு அல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா போவாரு இதே போல ஒவ்வொரு வீடுகளை நீங்க கபலிஸ்தானாக ஆக்கி விடாதீங்கன்னா என்ன இருக்கா உங்களுடைய வீடுகளில் சுண்ணத்தான தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் உங்களுடைய வீடுகளிலே அதிகமாக ஆணை ஓதுங்கள் உங்களுடைய வீடுகளே நபி சொல்லுவா செல்லும் அவர்கள் காட்டி தந்த ஹதீஸை ஆராய்ந்து அந்த எமது வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அந்த குரான் ஹதீஸின் விளக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்றுதான் அவர்கள் கூறினார்கள் இந்த விஷயத்தை நாங்கள் சுமார் ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னால் இருந்த வயோதிபர்களிடத்துல கேட்டு பார்த்தா அவர்கள் தெளிவாக கூறுவார்கள் என்னது எந்த ஒரு வீடும் இருக்காது மகரிப்புடைய நேரம் ஆகிட்டுள்ளா ஒரு ஆண் ஓதப்படாத இன்னொரு வீடும் இருக்காது அது ஒரு ஆணு அது அதிசை அல்லது தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுடைய புகழ் மாலே பாடக்கூடிய பாடப்படாத எல்லோரும் வீடும் இருக்கல்ல அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னால அவர்கள் சந்தோஷமாக இருந்தாங்க அவர்களுடைய காலத்துல நோய் இருக்கல்ல அவர்களுடைய காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ்மார் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் இருக்கல்ல அவர்களுடைய காலத்துல அறிவிலே உச்சகட்டத்திலே இருந்தார்கள் எந்த அளவுக்கு அறிவே ஒரு வயோதிப்பரை எடுத்து சில கணக்குகளை கேட்டு பாருங்கள் அவர் கல்குலேட்டர் பாதிக்காமல் அழகாக விடையளிப்பார் இதே நிலைமையில் இங்கிருக்கக்கூடிய அட்வான்ஸ் ஏனவர் செய்யக்கூடிய ஒரு வாலிபர்களிலே ஒரு கணக்கை கேட்டு பாருங்கள் அவருக்கு கல்குலேட்டர் இல்லாமல் கேட்கப்படக்கூடிய கணத்தை செய்வதற்கு தவிர்க்கக்கூடியவராக இருப்பார் காரணம் என்ன அவர்கள் அந்த மூதாது ஏற்பட்ட காலத்திலே மகரிபுக்கு பின்னால் ஓதுவார்கள் அதீசை பற்றி சிந்திப்பார்கள் அதீசுடைய வாழ்க்கை வரலாற்றை போதிப்பார்கள் அவர்கள் சந்தோஷமாக நோய் நொடிகள் இல்லாமல் பழக்கத்தை அடைந்து வாழ்ந்தார்கள் நேர் மாற்றமாக இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டால் மாஷா அல்லா அல்லாஹுடைய பெரிய ஒரு பெருமை தான் ஒரு நேரம் சாப்பிட்டு இல்லாத வீடு இருக்குமா என்று பார்த்தா இருக்கும் கொஞ்சம் தேடி பார்த்தா ஒரு நேரம் கூட சாப்பிடுறதுக்கு வழி இல்லாத ஊர் இருக்குமான்னு பார்த்தா இருக்கும் ஆனால் ஒரு நேரம் மகளிரிலிருந்து இஷா வரைக்கும் போகக்கூடிய அசிங்கமான காட்சிகளை பார்க்கக்கூடிய அந்த வீடுகள் இல்லாமல் இருக்கிறோம் என்று பார்த்தா இருக்காது இது ஒரு ஆணின் கலீசின் உடைய வெளிச்சத்தில தேடி பார்த்தா அந்த மகரிடைய நேரத்தை அவர்கள் அந்த மூதாதையர்கள் கண்ணியப்படுத்தியதன் காரணமாக அவர்கள் நல்ல முறையிலே செல்வத்திலும் செழிப்பாக இருந்தார்கள் அறிவிலும் உச்ச கட்டத்தில் இருந்தார்கள் எந்த ஒரு நோயும் இருக்கல்ல இன்றைக்கு அறிவை வளர்க்கக்கூடிய கம்ப்யூட்டர் இருக்குது இன்டர்நெட் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு செய்தி அனுப்புறதுக்கு அவசரமாக தீமை இருக்குது போதாமல் முழு உலகத்தையும் கை விரலிலே உள்ளடக்கக்கூடிய மொபைல் போன் இருக்குது ஆனால் அந்த மூதாதையர்கள் அடைந்த பறக்க இன்று இல்லாமல் போயிருக்கிறது என்ன காரணம் அவர்கள் அந்த மகருடைய நேரத்தை கண்ணியப்படுத்தினார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு மூதாதையர்களுக்கும் பத்து எட்டு பன்னெண்டு என்ற குழந்தைகளை வழங்கினான் அல்லாஹுடைய உதவியான யாரும் இன்றைக்குள்ள வாழ்ப்பர்கள் ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சுட்டு அல்லது ரெண்டு ஆண் பிள்ளைகளை வச்சுட்டு இந்த பிள்ளைகள்ட்ட நிக்காக செய்ய முடிக்கிறேன்னா நான் மண்டைய ஒடிச்சு கொண்டு தடமாறணும் நாம் இடம் சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் அல்லது நாம் நோயாளியாக மாறும் வரைக்கும் எமது நாட்டிலே இருந்து இன்னும் ஒரு நாட்டிற்கு சொல்லி நான் சம்பாதிக்கோடும் அப்பதான் எனக்கு ஈரேற்றம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவில இன்றைய காலத்தில் தரப்பம் ஈடுபட்டிருக்கின்றது அதே வயோதிபர்கள் பல குழந்தைகளை இதேக்கான முறையில் திருமணம் செய்து கொடுத்தார்கள் வரக்கற்றாக இருந்தார்கள் அவர்கள் குரான் மாற்றம் செய்ய மாட்டார்கள் மகர்களுடைய நேரத்தை நாம் எப்படி என்று சொல்லக்கூடிய அந்த மாணிக்க கல்லை பாதுகாப்போமோ அதே போன்று பாதுகாப்பார்கள் எந்த ஒரு மீதும் இருக்காத அந்த நேரத்தில் ஒரு ஆண் ஓதப்படாத வீடு அறிவிப்பை பேசப்படாத வீடு எந்த வீடுமே இருக்காது அவர்கள் நோய் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தார்கள் இதே போன்றுதான் அதற்கு அவர்கள் கூறினார்கள் உங்களது வீடுகளிலே பறக்க வர வேண்டும் என்றால் நீங்க உங்களது வீடுகளிலே முழு குரானையும் ஓதணும் அப்படியும் ஹதீஸ் இருக்குது ஆனால் குறிப்பாக சூரத்தில் தகராவை சுட்டி காட்டியும் கூறினார்கள் நீங்கள் உங்களது வீடுகளிலே சூரத்தில் தகராவை ஓதிக்கொள்ளுங்கள் நீங்கள் வளமையாக ஓதிக்கொண்டால் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான அபிவிருத்திகளையும் எல்லா விதமான பரப்புகளையும் பெற்றுக் கொள்வீர்கள் மாற்றமாக அந்த சூரத்தில் பக்கரா ஓதுவதை தெரிந்துவிட்டால் சில பேர் கொண்டே பேச்சை கொண்டு சூரத்தில் பக்கரா ஓதுவதும் விஜாத் ஒரு ஆண்ல குறிப்பிட்ட சூறாவை ஓதுவதும் விஜாத் என்று சிலர் கொண்டே பேச்சை நாம் கேட்டு அந்த பக்கரா ஓதுவதை கூட விட்டுவிட்டதன் காரணமாக அதற்கு முகமது சொல்லாம் அவர்கள் கூறியதை போன்று ஒருத்தர் புகா அந்த பகரா ஒருவரை விட்டதன் காரணமாக எல்லா நலவுகளையும் இழந்துவிட்டோம் ஏதாவது ஒரு மனிதர் அவர் சில காலம் நோய் இருக்கின்றார் என்றால் அவர்கிட்ட பேச்சு என்ன உங்களுக்கு நடந்திருக்குன்னு கேட்டா அல்லாஹுக்கு மாற்றமான பேச்சு முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய குடும்பத்துல யாராவது எனக்கு என்னவாவது செஞ்சிட்டாங்க யாராவது எனக்கு ஏதாவது நான் முன்னுக்கு சமூகத்துல வரக்கூடாது என்பதற்காக வேண்டி என்னை கேவலப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி காரியத்தான சிங்காரியத்தான ரூஹானியத்தான நப்கானியத்தான தீங்களை என்பதாக கூறுகின்றோம் இல்ல நான் சரியாக அவர் விவாதத்தை செய்து கொண்டு அல்லாஹுக்கு பயந்து அடுத்தவர் மக்களின் உடைய வயிற்றில் அடிக்காமல் மற்றவர்களுடைய சொத்தில் ஆசைப்படாமல் அல்லா ஹராம் என்று சொல்லத்தை ஹராமாக விளங்கி அல்லா ஹலால் என்று சொல்லத்தை ஹலாலாக விளங்கி எனக்கு அரசியல் பலம் இருக்கின்றது அல்லது ஊரிலே நான் செல்வந்தன் என்பதற்காக வேண்டி எனக்கு பழம் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி மற்ற மனிதர்களை எல்லாம் மனித உருவத்திலே இருக்கக்கூடிய ஒசுக்களாக நினைத்து வாழாமல் அல்லாஹினால் படைக்கப்பட்ட ஒரு ரூ அல்லாஹினால் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு அடியார் என்ற கண்ணியத்தை மனதில் வைத்து நாம் முகமது அவர்கள் கூறிய இந்த சூரத்தில் பகராவை தொடர்ச்சியாக ஓதினா எந்த ஒரு தீங்கும் வீட்டுக்கும் ஏற்படாது எனது நாட்டுக்கும் ஏற்படாது நாம் தொழில் செய்யக்கூடிய எமது அந்த நிறுவனங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எனவே சூரத்தில் பக்கராவை அதிகமாக நாம் ஓதிக்கொள்ளணும் அடுத்ததாக ஒரு ஆண் அதேசனுடைய அடிப்படையிலே அதற்கு முகமது சல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அஜித்திலே கூறினார்கள் அல்லாஹும் பாரிக் அல்லாஹும் பாரிக் لأمتي في بكورها يا الله என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அதிகாலை நேரத்திலே பறக்க செய்வாயாக என்பதாக கேட்டார்கள் ஒரு துவா இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடிய சகர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாதி சொல்றாங்க அவர்கள் எப்பொழுது என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அது காலை நேரத்திலே பறக்க செய்வாயாக என்று துவாவை கேட்டாங்களோ அந்த துவா இந்த காதல எப்ப விழுந்துச்சோ அந்த நாள்ல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் உடைய தொழுகையை தொழுத உடனே என்னுடைய தொழில் என்னுடைய தொழிலுக்காக வேண்டி பங்காருக்கு சென்றிருவேன் சென்றதுக்கு பின்னால் முகனுடைய நேரம் அல்லது கையிலுள்ள உடைய நேரம் நான் வீட்டுக்கு திரும்பி வந்து விடுவேன் எல்லா சகாபாக்களும் அந்த மசிதும் நடுவில் இருந்து கேட்பார்கள் என்ன சபை நீங்க இன்னைக்கு தொழிலுக்கு போகலையா சில சந்தர்ப்பத்துல அது அவர்களும் கேட்பார்கள் சகோர் நீங்க இன்னைக்கு தொழிலுக்கு போகலையா என்று கேட்பார்கள் நான் கூறுவேன் சொல்லலாம் நீங்க என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அதிகாலை நேரத்தில் வரக்க என்பதாக நீங்க கூறிய நாளில் இருந்து நான் ஒரு நாளும் சுபகுடைய நேரத்தை கவிழ்ந்து நான் ஒவ்வொரு நாளும் சுபகுடைய நேரத்திலே எனது தொழிலுக்காக சென்றுடுவேன் சில சந்தர்ப்பங்கள்ல மலாய்க்காமார்கள் மனித உருவத்திலே வந்து எனது வியாபாரத்தை அவர்கள் கையாளுவதை போன்று கண்டிருக்கின்றேன் அவர்கள் பொய் உரைக்க மாட்டார்கள் அவர்கள் வகையை தவிர அல்லாஹிடமிருந்து வந்த வகையை தவிர வேற ஒன்றை பேச மாட்டார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி நான் அதிகாலை நேரத்தில் பஜாரிக்கு போவேன் நுகருடைய நேரம் வந்துடுவேன் அந்த ஹதீஸ்ல நூற்றுக்கு நூறு வீதம் நம்பிக்கை வைத்தேன் அல்லாஹ் எனக்கு எல்லா விதமான செல்வங்களையும் தந்தார் என்பதாக கூறுகின்றார்கள் இதே போன்று அப்துல் ரஹ்தான் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தவுடனே அந்த யூதர்கள் யகூதிகள் அப்துல் ரஹ்மான் ரவி அல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர் அவர் எங்கட ஊர்ல இருந்து அவர்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா எங்களுக்கு யாரும் கடன் தர மாட்டாங்க எங்களுடைய சொத்து செல்வங்களை யாரும் வியாபாரம் பண்ண மாட்டாங்க அவருடைய பேரை வச்சுத்தான் எங்களோட படமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது அவருடைய பேரை வச்சுத்தான் எங்களை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை வைத்து அப்துல் ரவி எல்லாம் வந்து அவர்கள் மதீனாவுக்கு எதிர செய்யப்படல மாற்று மருத்துவர்கள் மறுத்தார்கள் அவர்கள் இதல்ல அப்துல் அஹமது அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் அழிந்திருந்த ஆடையை கலக்கினார்கள் கலக்கி அதை உதறினார்கள் உதறி கூறினார்கள் இந்த ஆடையில் இருக்கக்கூடிய இந்த மக்கா முகமாவிலே நான் வசிக்கக்கூடிய நேரத்துல என்னுடைய ஆடையிலே படிந்த தூசி கூட எனக்கு தேவல் என்று சொல்லி அவர்கள் அணிந்திருந்த ஆடை உதறிவிட்டு அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள் என்று அலாலான முறையிலே மோர் வியாபாரம் கை வியாபாரம் நெய் வியாபாரம் செய்தார்கள் அலாலான முறையிலே செய்தார்கள் அதிகாலை நேரத்திலே பசாரிக்கு செல்வார்கள் பரத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள் இந்த அளவுக்கு பரக்கத் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான சகாபாக்களுக்கு அவர்களுடைய சொத்து செல்வங்களை வாரி வாரி வழங்கினார்கள் இதன் காரணமாக என்று சொல்லக்கூடிய அந்த நீர் ஊற்றில் இருந்து அல்லா துவக்கத்திலே அப்துல் ரஹ்மானுக்கு நீர் துவக்குவானாக என்று துவாவை கேட்டார்கள் அவர்களுக்கு வேலை இந்த பணியாளர்கள் கூறுகிறார்கள் அப்துல் ரஹ்மானுக்கு ரவி எல்லாம் ஒன்று அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்துல நாங்க அவர்களுடைய வீட்டில வேலை செய்தோம் அவர்கள் வீட்டில் சென்ற தங்க கட்டிகள் மிக பெரும் பாறைகளை கொண்டிருந்தது அதை உடைக்கக்கூடிய நேரத்தில் எங்களது கைகள் எல்லாம் மறந்து போய்விட்டது என்பதாக கூறினார்கள் இதெல்லாம் ஒரு புறம் அதிசல வரக்கூடிய சம்பவங்கள் சம காலத்துல எங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை கொண்டு முடிச்சு கொள்வேன் வரக்கத்துல என்ன அதிகாலை நேரத்தை கண்ணியப்படுத்தோறும் என்பதற்காக வேண்டி ஒரே ஒரு வரலாற்று சமகாலம் சமகால நிகழ்வை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் நாம் எல்லாரும் கண்ணால காணக்கூடிய மூன்று படைப்புகள் இருக்குது ஒன்று நாய் இன்னும் ஒன்று ஆடு இன்னும் ஒன்று காகம் இந்த ஆட்டை எடுத்துக்கோங்க வருஷத்துல ஒரு குட்டி போடும் நெஞ்சு நெஞ்சு போனா எந்த கொட்டி போடும் எல்லா இடத்திலையும் ஆடு நிறைஞ்சிருக்குது எல்லா இடத்திலையும் ஆடு அறுக்கப்படுகிறது ஆடு விற்கப்படுகிறது பண்ணைகள் இருக்குது ஆட்டு பண்ணைகள் நாய் எடுத்துக்கோங்க நாய் பன்னெண்டு குட்டி போடும் சில நேரத்துல அதை விட அதிகமாகவும் போடும் ஓட்டத்துல பன்னெண்டு குட்டி போடும் எங்கேயாவது ஆடு நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நாய் பண்ணைகள் இருக்கிறத நாம் பார்த்திருக்கிறோமா எங்கேயாவது நாய்கள் ஆடி இருப்பதை போன்று நாய் நெருங்கிருக்கிறத பார்த்திருக்கிறோமா இல்ல என்ன காரணம் ஒரு மிகப்பெரிய இமாம் ஒரு நவீன ஒரு கருத்தை கூறுகின்றார் காலை நேரத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பரத்தர் இந்த நாயை நோட் பண்ணி பாருங்க இது ராவு நேரம் எல்லாம் தூக்கி கொண்டு தெரியும் அதோடைய ஜமானின் தூங்கினா அது படுக்காது முடிச்சு கொண்டே இருக்கும் படிக்கிற மாதிரி ஒரு எச்சல போட்டாலும் அது சரியாக படிக்காது தன்னுடைய எஜமான் படுத்துக் கொண்டு இருக்கணும் முடிச்சு கொண்டு இருக்கும் காலை நேரம் அதான் சொல்லக்கூடிய நேரத்துல அசானை சொல்லும் பொழுது அவருக்கு நக்கல் பண்ற மாதிரி அந்த நாயும் சேர்ந்து ஊழையிடும் விஷத்துக்கு பின்னால காலை நேரத்துல அது நல்லா தூங்கும் மூளை கிடைக்கிற மூளை முடிச்செல்லாம் பொடிச்சு பொடிச்சு தூங்கும் அதனால அது காலை நேரத்துல தூக்கத்துல கழிக்கிறதால அல்லாஹுடைய பறக்கத்தை அது கட்டி கழிக்கிறதால அந்த படைப்பினத்துல அல்லாஹ் பறக்கத்தை எடுத்து விட்டான் மாற்றமாக காகமும் காகமும் ஆடும் நேர காலத்தோட தூங்குறதுக்கு சென்றும் தாகத்தை எடுத்துக் கொண்டாலும் நேர காலத்தோடு அதனுடைய இருப்பிடத்துக்கு சென்றும் அதிகாலை நேரத்துல சகஜத்திலே நேரத்தை பாருங்க எல்லா இடத்திலையும் காகம் கற்றுக்கொண்டு இருக்கும் எல்லா இடத்திலையும் இருப்பதால அதனுடைய படைகளை பாருங்க ஏதாவது ஒரு காகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா காகம் நிறைந்து படைப்படையாக வருகின்றது அல்லாஹ் தரப்ப செய்திருக்கின்றான் அந்த நவீன அந்த அறிஞர் கூறுகின்றார் அந்த அணி அதிகாலை நேரத்தை கண்ணியப்படுத்துறதால அல்லா ஆற்றிலையும் தாகத்திலையும் பரக்கத்திலையும் இருக்கின்ற அல்லா அதிகாலை நேரத்துல தூக்கத்துக்காக நீ கழிக்கின்ற அந்த நாயின் கூடிய படைப்புல அல்லாஹ் பரப்பத்தை எழுதிவிட்டான் என்பதாக அவர் கூறிய நூற்றுக்கு நூறு வீத உண்மையான கருத்தை நாங்க கண்ணால பார்க்கிறோம் சொல்ல வருகின்ற விடயம் அதிகாலை நேரத்துல அப்படிய சொல்லுக மிக முக்கியமான சொல்லுக ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூறினார்கள் யார் உரிய சொல்லுவாங்களோ அவங்களுடைய எல்லா என்பதாக கூறினார்கள் சுபகம் இல்லாம நல்லா படிச்சுட்டு பல நூறு கிலோ பாரத்தை தூக்கக்கூடிய வாலிபர்கள் பல ஆயிரம் கிலோ பாரத்தை தூக்குவதற்கு முயற்சிக்கக்கூடிய வாலிபர்கள் கேவலம் ஒரு எண்ணூத்தி ஐம்பது கிரேம் அல்லது ஐநூறு கிரேம் படுத்திருக்கின்ற அந்த பெஸ்டீட்டை தூக்கி கொண்டு எழும்ப முடியாம இருக்குது சுபா தொழுகையில அதனால தான் இன்று நாங்க புது புது விதமான நோய்களை பார்க்கின்றோம் சில மனிதர்கள் அல்லா பாதுகாக்கணும் டாக்டர்ஸ்மார் அந்த சொல்றாங்க என்ன கண்டுபிடிக்க உங்களோட கடவுளை வேண்டிக்கோங்க என்பதாக பேசிட்டு அனுப்பிடுறாங்க பலக்கத் இழந்ததன் காரணமாக நாம் அதிகாலை நேரத்தை மறந்ததன் காரணமாக இப்படி ஒரு சோதனை எனவே நாம் அதிகாலை நேரத்தை கண்ணியப்படுத்தி அவர்கள் அவர்கள் கூறியதை போன்று சூரத்துள் பக்கராவையும் ஏழு வசனங்களையும் வீட்டிலே ஓடி கபரிஸ்தானை போன்று எமது வீடுகளை ஆக்காமல் இருப்பதற்கு சொன்னதான கொள்கைகளை பொழுது மகள் ஒரே நேரத்திற்கு குறிப்பாக ஒரு ஆண் ஹதீசை ஓதி அல்லாஹும் அவனது தூதரும் விரும்பக்கூடிய முறையிலே எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் திருப்பி செய்வானாக யா அல்லா நாங்கள் செய்த பாவங்களை மன்னி தருவாயாக எங்களது தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னி தருவாயாக அல்லா எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களிலே அவர்களுடைய இன்பங்களை எல்லாம் துன்பங்களாக மாற்றி அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் இன்பங்களாக மாற்றி எங்களுக்கு புத்திமர்கள் சொல்லி தந்த தாய் தந்தைகள் வருகை செய்வாயாக எங்களுக்கு எளிமை கற்று தந்த உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா ஹயாத்தோடு வாழக்கூடிய நேரத்தில் எங்களது உடம்பில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் சேலத்தில் விடாமல் பாதுகாப்பாயாக மரணிக்கக்கூடிய நேரத்திலே எங்களது ஜனாசாக்கள் ரோட்டிலையும் காற்றிலையும் நாட்டிலையும் சீரழியாமல் உனக்கு விருப்பமான முறையிலே தூதிலே ஒரு ஆண் ஓலக்கூடிய நேரத்திலே இன்னும் ஒருவருடைய துணை இல்லாமல் கேவலமாகாமல் நல்ல மௌத்தை தந்து விடுவாயாக மரணிக்கக்கூடிய நேரத்திலே கண்ணியமான எங்களது மனைவிமார்களுடைய மடியிலே எங்களுடைய ரூஹை பெறுவதற்கு பெருமை செய்வாயாக அந்த மரணத்துடைய நேரத்திலே இல்லல்லா முகமது ரசூல்லா என்று சொல்லக்கூடிய அந்த களிமாவை மொழியக்கூடியவர்களாக அந்த நேரத்திலே எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக வாக்கு தவான அலமதுல்லாஹபில் ஆலமே